ரிபுகீதை பதினான்காவது அத்தியாயம் அகண்ட ஸ்வரூபானு சந்தானம் உரைக்கும் அத்தியாயம் சகலமுமாம் சித்தாந்த ரகசியத்தை சங்கிரகமாக இதில் சாற்ற கேளாய் பகரலுறும் துவைதமோட துவைத்தம் இல்லை பரம உபசாந்தமதாம் பிரம்மம் ஒன்றே இகழ் வரவே எப்போதும் உளதாம் எங்கும் ஏகமதாம் பிரம்மமதே நீயும் நானும் அகிலமும் அப்பரபிரம்மஸ்வரூபமேயாம் ஆதலினால் அவ்வண்ணம் அனுசந்திப்பாய் அகமென்றும் பரபிரம்மஸ்வரூபமானோன் அகமென்றும் பரமசிவஸ்வரூபமானோன் அகமென்றும் பரமாத்மஸ்வரூபமானோன் அகமென்றும் பராத்பரமாம் ஸ்வரூபமானோன் அகமென்றும் பரிசுத்த ஸ்வரூபமானோன் அகமென்றும் பரிபூர்ணஸ்வரூபமானோன் அகமென்றும் அகண்டபரஸ்வரூபனென்றே அனவரதம் திருடமாய் அனுசந்திப்பாய் அகமென்றும் அழிவற்ற சத்தாகின்றோன் அகமென்றும் திகழ்வுற்ற சித்தாகின்றோன் அகமென்றும் நிரதிசைய சுகமாகின்றோன் அகமென்றும் அகண்டைக்க ரசமாகின்றோன் அகமென்றும் எவ்விடத்தும் நிறைந்து நின்றோன் அகமென்றும் எல்லாமும் ஆகா நின்றோன் அகமென்றும் அகண்டபர பிரம்மம் என்றே அனவரதம் அதிதிடமாய் அனுசந்திப்பாய் அகமென்றும் தற்பொருளாம் பரமாகின்றோன் அகமென்றும் தொம்பொருளாம் பரமாகின்றோம் அகமென்றும் அசி பொருளாம் பரமாகின்றோன் அகமென்றும் அகண்டை கரசமாகின்றோன் அகமென்றும் எவைகட்கும் உள்ளாகின்றோன் அகமென்றும் எவைகட்கும் வெளியாகின்றோன் அகமென்றும் அகண்டபர பிரம்மம் என்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய் அகமென்றும் நித்தியமாம் சொரூபமானோன் அகமென்றும் நிர்குணமாம் சொரூபமானோன் அகமென்றும் நிரஞ்சனமாம் சொரூபமானோன் அகமென்றும் நிராவரண சொரூபமானோன் அகமென்றும் நிஷ்களமாம் சொரூபமானோன் அகமென்றும் நிராமயமாம் சொரூபமானோன் அகமென்றும் நிறைந்த பரஸ்வரூப நின்றே அனவரதம் அதிதிருடமாய் அனுசந்திப்பாய் அகமென்றும் விபுவான சொரூபமானோன் அகமென்றும் வீதலுரா சொரூபமானோன் அகமென்றும் அக்ஷரமாம் சொரூபமானோன் அகமென்றும் ஆனந்த ஸ்வரூபமானோன் அகமென்றும் மோக்ஷமதாம் சொரூபமானோன் அகமென்றும் மோஷகனாம் சொரூபமானோன் அகமென்றும் அகண்ட பரஸ்வரூபனென்றே அனவரதம் திருடமாய் அனுசந்திப்பாய் அகமகில காரணமாம் சொரூபமானோன் அகமகில பூரணமாம் சொரூபமானோன் அகமகில ஜீவபர ஸ்வரூபமானோன் அகமணுவும் ஆகாத ஸ்வரூபமானோன் அகமனிஷம் உபசாந்த ஸ்வரூபமானோன் அகமனிஷம் ஒன்றான ஸ்வரூபமானோன் அகமனிஷம் அகண்டபரஸ்வரூபனென்றே அனவரதம் திருடமாய் அனுசந்திப்பாய் அகமகில காரியமாம் ஸ்வரூபமானோன் அகமகில காரக நாம் ஸ்வரூபமானோன் அகம் அகில பாலக நாம் ஸ்வரூபமானோன் அகமகில நாசக நாம் ஸ்வரூபமானோன் அகமனிஷம் எவையுமலா ஸ்வரூபமானோன் அகமகமாயமை உற்ற ஸ்வரூபமானோன் அகமனிஷம் கண்டபரஸ்வரூபனென்றே அனவரதம் அதிதிருடமாய் அனுசந்திப்பாய் அகமகில பூதமுமாம் ஸ்வரூபமானோன் அகமகில பௌத்திகமாம் ஸ்வரூபமானோன் அகமகில சாட்சியமாம் ஸ்வரூபமானோன் அகமகில சான்றான ஸ்வரூபமானோன் அகமனிஷம் அந்யமிலா ஸ்வரூபமானோன் அகமனிஷம் அத்வைத ஸ்வரூபமானோன் அகமனிஷம் அகண்டபரஸ்வரூபனென்றே அனவரதம் அதிதிருடமாய் அனுசந்திப்பாய் அகமனிஷம் நீ என்னும் சொரூபமானோன் அகமனிஷம் நான் என்னும் சொரூபமானோன் அகமனிஷம் அனியர் என்னும் சொரூபமானோன் அகமனிஷம் அகிலாத்மஸ்வரூபமானோன் அகமனிஷம் அசஞ்சலமாம் சொரூபமானோன் அகமனிஷம் அசங்கபரஸ்வரூபமானோன் அகமனிஷம் அகண்டபரஸ்வரூபனென்றே அனவரதம் அதிதிருடமாய் அனுசந்திப்பாய் அகமனிஷம் சின்மயமாம் சொரூபமானோன் அகமனிஷம் சித்கனமாம் சொரூபமானோன் அகமனிஷம் சின்மாத்திர ஸ்வரூபமானோன் அகமனிஷம் சிதம்பரமாம் ஸ்வரூபமானோன் अगमनिशं चिताकाशस्वरूपमानोन् अगमनिशं चैतन्यस्वरूपमानोन् अगमनिषं चिब्रह्म स्वरूपे अनवरम् अड् अनुसन्धिपय् अगमखिलस्वरूपमानोन् अगम आकार स्वोन् अगमन् यम् अनुमस्वरूपमानोन् अगमे आग्युलस्वरूपमानोन् अगमनिशम् अशरीर स्वरूपोन् अगमल आकाश அகமமல பரபிரம்ம ஸ்வரூபனென்றே அனவரதம் திருடமாய் அனுசந்திப்பாய் அகமகில குருவான ஸ்வரூபமானோன் அகமகில சிஷ்யணமாம் ஸ்வரூபமானோன் அகமகில சாதனமாம் ஸ்வரூபமானோன் அகமகில சாத்தியமாம் ஸ்வரூபமானோன் அகமகில வேதாந்த ஸ்வரூபமானோன் அகமவையின் வேத்தியமாம் ஸ்வரூபமானோன் அகமமல பரபிரம்மஸ்வரூபனென்றே அனவரதம் திருடமாய் அனுசந்திப்பாய் அகமென்றும் புராதனமாம் சொரூபமானோன் அகமென்றும் பூரணமாம் சொரூபமானோன் அகமென்றும் அச்சுதமாம் சொரூபமானோன் அகமென்றும் அவிநாசஸ்வரூபமானோன் அகமென்றும் கேவலமாம் சொரூபமானோன் அகமென்றும் கேதமில்லா ஸ்வரூபமானோன் அகமென்றும் பரபிரம்மஸ்வரூபனென்றே அனவரதம் அதிதிடமாய் அனுசந்திப்பாய் அகமென்றும் கண்டபர தெய்வமானோன் அகமென்றும் அமலபர போதமானோன் அகமென்றும் பரசத்தா ஸ்வரூபமானோன் அகமென்றும் பரமசுக ஸ்வரூபமானோன் அகமென்றும் பரஞ்சோதி ஸ்வரூபமானோன் அகமென்றும் பரமபத ஸ்வரூபமானோன் அகமென்றும் பரபிரம்மஸ்வரூபனென்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய் அகமகில ஆத்தரமாம் ஸ்வரூபமானோன் அகமகில ஆத்மாவாம் ஸ்வரூபமானோன் அகமகில மங்களமாம் ஸ்வரூபமானோன் அகமணுவும் மாசிலதாம் ஸ்வரூபமானோன் அகமனிஷம் துரிய பர ஸ்வரூபமானோன் அகந்துரியாதீத பர ஸ்வரூபமானோன் அகமனிஷம் பரபிரம்மஸ்வரூபனென்றே அனவரதம் அதிதிருடமாய் அனுசந்திப்பாய் அகமகில காலத்து அதீதமானோன் அகமகில தேசத்து அதீதமானோன் அகமகில வஸ்துவினு அதீதமானோன் அகமென்றும் அனைத்துக்கும் அதீதமானோன் அகமணுவும் அகந்தையில்லா ஸ்வபாவமானோன் அகமணுவும் இதந்தையில்லா ஸ்வபாவமானோன் அகமமல பரபிரம்மமானோன் என்றே அனவரதம் அதிதிருடமாய் அனுசந்திப்பாய் அகமென்றும் சன்மாத்திர ஸ்வரூபமானோன் அகமென்றும் சின்மாத்திர ஸ்வரூபமானோன் அகமென்றும் நன்மாத்திர ஸ்வரூபமானோன் அகமென்றும் நடுவான ஸ்வரூபமானோன் அகமென்றும் அத்வைத ஸ்வரூபமானோன் அகமார்க்கும் ஆத்மாவாம் ஸ்வரூபமானோன் அகமென்றும் பரபிரம்மஸ்வரூபனென்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய் அகமென்றும் நீங்காத சுகமாகின்றோன் அகமெங்கும் நிச்சலமாய் நிறைந்து நின்றோன் அகமென்றும் சங்கல்பம் இல்லாது நின்றோன் அகம் ஒன்றால் அறியவனா பரமாகின்றோன் அகமென்றும் புத்தி முதல்லாது புத்தி முதல் இல்லாது நின்றோன் அகம்புத்தி கப்பாலாம் பதமாகின்றோம் அகமென்றும் பரபிரம்மம் ஆனோ நின்றே அனவரதம் அதிதிருடமாய் அனுசந்தேப்பாய் அகமணுவும் மாயையிலா ஸ்வரூபமானோன் அகம் மாயா குணமுமிலா ஸ்வரூபமானோன் அகம் மனது முதலுமில்லா ஸ்வரூபமானோன் அகம் காமம் முதலுமிலா ஸ்வரூபமானோன் அகமாக்கை முதலுமில்லா ஸ்வரூபமானோன் அகமவையின் விகாரமில் அஸ்வரூபமானோன் அகமமல பரபிரம்ம சொரூபனென்றே அனவரதம் அதிதிருடமாய் சந்திப்பாய் அகம் விஸ்வநாதியிலா ஸ்வரூபமானோன் அகநனவு முதலுமில்லா ஸ்வரூபமானோன் அகம் துரிய அறிவான ஸ்வரூபமானோன் அகம் தூய பரமசிவ ஸ்வரூபமானோன் அகம் தோஷம் எவையுமில்லா ஸ்வரூபமானோன் அகம் பவமே இன்றிய சித் ஸ்வரூபமானோன் அகமென்றும் பரபிரம்மஸ்வரூபனென்றே அனவரதம் அதிதிருடமாய் அனுசந்திப்பாய் அகமென்றும் பிரபுவான ஸ்வரூபமானோன் அகமென்றும் பிரஜான ஸ்வரூபமானோன் அகமென்றும் விபுவான ஸ்வரூபமானோன் அகமென்றும் விஜான ஸ்வரூபமானோன் அகமென்றும் சகலமுமாம் ஸ்வரூபமானோன் அகம் சச்சிதானந்த ஸ்வரூபமானோன் அகமென்றும் பரபிரம்மஸ்வரூபனென்றே அனவரதம் அதிதிருடமாய் அனுசந்திப்பாய் அகமென்றும் நிரஞ்சனமாம் பிரம்மமானோன் அகமென்றும் நிஷ்களமாம் பிரம்மமானோன் அகமென்றும் நிராமயமாம் பிரம்மமானோன் அகமென்றும் நிர்மலமாம் பிரம்மமானோன் அகமென்றும் நிர்குணமாம் பிரம்மமானோன் அகமென்றும் நிருபமமாம் பிரம்மமானோன் அகமென்றும் நிமல பரமானோன் என்றே அனவரதம் அருதி அதிதிருடமாய் அனுசந்திப்பாய் அகமகில நாமமுருவான ஞாலம் அனைத்துக்கும் அதிஷ்டான ஸ்வரூபமானோன் அகம் முன்பின் பக்கங்கள் கீழ்மேலெங்கும் வரிவாகியுள்ள ஸ்வரூபமானோன் அகமன்ய மனுவுமில்லாதகமேயாக அமைவுற்ற ஆனந்த ஸ்வரூபமானோன் அகமனிஷம் அகண்டபரஸ்வரூபனென்றே அனவரதம் அதிதிருடமாய் அனுசந்திப்பாய் அகமாத்ம ஞானமில்லா மூடராலிங்கு அடைய மிக அரிதான ஸ்வரூபமானோன் அகமாத்ம ஞானிகளால் அடைவதற்கிங்கு அறவும் எளிதான பரஸ்வரூபமானோன் அகம் அகில வியாபகமாய் நிறைந்து நின்ற அகண்டச்சிதாகாசபரஸ்வரூபமானோன் அகமமல்ல பரபிரம்மஸ்வரூபனென்றே அனவரதம் அதி அதிதிருடமாய் அனுசந்திப்பாய் அகமனிஷம் ஷட்பாப விகாரமின்றி அகண்ட வடிவான பரஸ்வரூபமானோன் அகமனிஷம் பந்தமில்லா நித்திய முக்த ஆகியுள கண்ட பரஸ்வரூபமானோன் அகமனிஷம் அசஞ்சலமாய் அமர்ந்து நின்ற ஆனந்த பூரணமாம் சொரூபமானோன் அகமமல பரபிரம்மஸ்வரூபனென்றே அனவரதம் அதிதிருடமாய் அனுசந்திப்பாய் அகமணுவும் சங்கல்ப விகல்பமின்றி அறவும் உபசாந்த பரஸ்வரூபமானோன் அகம் இரவு பகலொன்றும் என்றும் இன்றி அகண்ட ஒளியான பரஸ்வரூபமானோன் அகமென்றும் அகந்தை முதல் அணுவும் இன்றி அகண்ட பரமானந்த ஸ்வரூபமானோன் அகமென்றும் பரபிரம்மஸ்வரூபனென்றே அனபரதம் அதிதடமாய் அனுசந்திப்பாய் அகமனிஷம் அகங்கரமே இலாது நின்ற அகண்ட அறிவான பரபிரம்மமானோன் பகரும் அகங்காரம் அதே பவமாம் என்றும் பரமார்த்தமாக அகங்கரமே இல்லை அகமலதிங்கோரணவும் இலவே இல்லை அகண்ட பரிபூரணமாயுள்ளோ நானே நிகழுமகம் பரபிரம்மம்மானோ நின்றே நிரந்தரமாய் நித்தமும் நீ அனுசந்திப்பாய் நீயுமகம் நானுமகம் மற்றும் உள்ள நிகிலமகம் அணுவும் ஐயம் இல்லை தூய அகம் பரபிரம்மம்மானோ நின்றே தொடர்பாக துவைத்தமர அனுசந்திப்பாய் மாயை இல்லை மாயை செய்யும் செயலும் இல்லை மற்றுமொரு பேதமுமே இலவே இல்லை நீயமதாம் பரபிரம்மம் நானே என்று நிரந்தரமாய் நித்தமும் நீ அனுசந்திப்பாய் அகமல்லது தற்பதமாம் பொருளும் இல்லை அகமலது துவம்பதமாம் பொருளும் இல்லை அகமலதிங்க சிபதமாம் பொருளும் இல்லை அகமலதிங்க கண்டமெனும் பொருளும் இல்லை அகமலது சத்துமில்லை அசத்துமில்லை அகமலது சித்துமில்லை ஜடமும் இல்லை அகமலது இங்கொரு பொருளும் என்றும் இல்லை அகம் பிரம்மம் என்ற நிஷம் அனுசந்திப்பாய் அகமலதிங்கிவன் என்னும் பேதம் இல்லை அகமலதிங்கிவள் என்னும் பேதம் இல்லை அகமலதிங்கிதுவென்னும் பேதமில்லை அகமலதிங்கதுவென்னும் பேதமில்லை அகமலதிங்கிருப்பதெனும் பேதமில்லை அகமலதிங்கில்லை எனும் பேதம் இல்லை அகமலதிங்கணுவேனும் பேதம் இல்லை அகம் பிரம்மம் என்ற நிஷம் அனுசந்திப்பாய் இதுவென்று காண்பதுவும் பிரம்மமேயாம் யான் என்று காண்பதுவும் பிரம்மமேயாம் அதுவென்று காண்பதுவும் பிரம்மமேயாம் அநேகமதாய் காண்பதுவும் பிரம்மமேயாம் ஸ்திதமென்று காண்பதுவும் பிரம்மமேயாம் ஸ்திரமிலதாய் காண்பதுபம் பிரம்மமேயாம் எதுவென்று காண்பதுபம் பிரம்மமேயாம் யான் அதுவே என்றடிஷம் அனுசந்திப்பாய் மூலமதாம் அஜானம் பிரம்மமேயாம் முளைக்கின்ற சித்த முதல் பிரம்மமேயாம் கோலமுறும் தேக முதல் பிரம்மமேயாம் கூறுபடும் புலன்கள் எல்லாம் பிரம்மமேயாம் காலமுடு தேசமெல்லாம் பிரம்மமேயாம் காண்கின்ற வஸ்துவெல்லாம் பிரம்மமேயாம் ஆலயமாம் பரபிரம்மம் தானே எல்லாம் அது நான் என்றது திடமாய் அனுசந்திப்பாய் வானாதி பூத்தமெல்லாம் பிரம்மமேயாம் வந்த பல பௌத்திகமும் பிரம்மமேயாம் நானான் என்றெண்ணுவதும் பிரம்மமேயாம் நான் அலதா எண்ணுவதும் பிரம்மமேயாம் நீ நான் என்றெண்ணுவதும் பிரம்மமேயாம் நினைக்கின்ற நினைவெவையும் பிரம்மமேயாம் ஆனாத பரபிரம்மம் தானே எல்லாம் அது நான் என்றது திடமாய் அனுசந்திப்பாய் வசனிக்கும் வசனமில்லை வாக்கும் இல்லை வரமான கீதை இல்லை வக்தா இல்லை நிஜமற்ற ஜகமில்லை ஜீவர் இல்லை நேய பொருள் அளிக்கின்ற ஈசன் இல்லை கஷடற்று நிர்குணமாய் நித்தியமாகி களங்கமர நிரந்தரமாய் நிறைந்து நின்ற அசைவற்ற பரபிரம்மம் தானே எல்லாம் அது நான் என்றது திடமாய் அனுசந்திப்பாய் அகம் பிரம்மம் அகம் பிரம்மம் அகமே எல்லாம் அகம் பிரம்மம் அகமெல்லாம் வண்ணம் அகம் பிரம்ம விருத்தி திருடமாகும் மட்டும் அனவரதம் இடையறவே அனுசந்திப்பாய் அகம் பிரம்ம விருத்தி திருடமான பின்னர் அகம் பிரம்ம பாவனையும் தூரத்தள்ளேன் அகம் பிரம்ம பொருளாகி அகண்டானந்த அனுபவமுற்ற செய்வரவே அமர்ந்து நிற்பாய் நித்தியமாய் நிஷ்கலமாய் நிர்வீகல்ப நிரஞ்சனமாய் நிராமயமாய் நிமலமாகி சத்தியமாய் சுககனமாய் சலனம் இன்றி சனாதனமாய் சால உபசாந்தமான சித்துருவாம் பரபிரம்மம் நானே என்று ஸ்ரத்தையுடன் அபியாசம் செய்வோரிங்கே அத்வைத அனுபூதி அடைந்தவற்றால் அகண்டபரமாகுவதில் ஐயம் இல்லை ஆதலினால் அகிலமுமே பிரம்மம் என்றும் அகமந்த பரபிரம்மம் தானே என்றும் வேதமுறும் தொற்றமெல்லாம் போகும் மட்டும் பிரியமுடன் பிரிவரவே நித்தமாக சாதகமாம் பாவனையே செய்தவற்றால் சஞ்சல விட்சேபமெல்லாம் தொலைந்த பின்னர் எதையுமே நினையாமல் சுகமேயாக எப்போதும் சும்மாவே இருக்க வேண்டும் இத்திரமே பரமசிவன் எனக்கிசைத்த இவ்வர்த்தம் தனிலணுவும் ஐயம் இல்லை சத்தியமே சத்தியமே சங்கை இல்லை சம்புபதம் தன்னானை சங்கை இல்லை இத்தையொரு காலேனும் கேட்டு உணர்ந்தோன் ஏக பர பிரம்மமதாய் முக்தனவன் மெத்தவுமே எவ்விடத்தும் அரிதாமிந்த மெய்ப்பொருளை நினக்கருளால் விளம்பினேனால் புத்திரனே பூதியுடன் ருத்திராட்ச பூஷணமே பூண்டு சிவ பக்தி கூர்ந்திங்க அத்வைத்த பரமசிவ தியானம் தன்னை வரதம் அனுஷ்டிப்போரே இத்துணிசை சம்சார பாசந்தீர்த்தௌ சிவ வடிவாயிருப்பரென்றே உத்தமனாம் ரிபுமுனிவன் நிதாகனுக்கங்கு ஒருமை தரும் பாவனையே உரை செய்தானால் தோற்றலுற்ற விசித்திர ஜீவரும் துவைத்தம் போன்ற விசித்திர ஞாலமும் போற்றலுற்ற புராதன ஈசனும் பூரண பரம் மன்றியில் வேரிலை சாற்றுமப் சந்ததம் நானெனும் சகல நானெனும் தியான முறைத்திடல் ஏற்றுமானந்த தாண்டவ மாடுனம் ஈசன் தன் பரிபூரண ரூபமே ஏற்றுமானந்த தாண்டவ மாடனம் ஈசன் தன் பரிபூரண ரூபமே நம் ஈசந்தன் பரிபூரண ரூபமே பதினான்காவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்